பக்தர்களே இது உடும்பாறை என்ற இடம் இங்கு ஐயப்பனின் பரிவாரங்கள் சஞ்சரிப்பதாக ஐதீகம் அடுத்தது முக்குழி என்ன இது மறைத்து நின்று விட்டீர்கள் இது கரிமலை விரத விதிகளின்படி ஒழுங்காக நடந்திருந்தால் இதில் ஏறுவதும் இறங்குவதும் சுலபமாக இருக்கும் வாருங்கள் வாருங்கள்